கொஞ்சம் நிதானமாக சொல்றேன் நீ காலப்படுறது டெம்பரேச்சர் இருந்தாலும் விடக்கூடாதுன்னு வந்துட்டீங்க திருவிழுத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாயுந்த நாலு பிரபந்தங்கள் பண்றார் ஆச்சாரியர்களுடையக்காரர் ஒரு சூத்திரம் பண்றார் இவற்றுக்கு மந்திர விதி அனுசந்தான ரகசியங்களோட சேர்த்தி சாம்பிரதாயிகமான அர்த்தம் ஒரு நிமிஷம் கூட அண்ணன் என்ன திரும்பிட்டோம்னா Entonces, otra